السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ما ظهر الفساد في البر والبحر بما قصبت أيدي الناس وكان النبي صلى الله عليه وسلم الإيمان والحياء قرناء جميعا أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானபு தாலாவிற்கே உரித்தாக்குக எம்பெருமானா சல்லல்லாஹு அலிக் செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாப எண்கள் தப தாப எண்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு ஃபேஸ்புக் ஓர் அலசல் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் ஏன் காலேஜை தொட்டிருக்கிற எல்லா இளைஞர்களும் அக்கவுண்ட் வைத்திருக்கிற ஃபேஸ்புக் குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது இதனால் ஏற்படுகிற நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே கத்தி இருக்கிறதே அதிலே நல்லதையும் செய்யலாம் கெட்டதையும் செய்யலாம் கத்தி நன்மைக்காகத்தான் பயன்படுகிறது என்ற காரணத்தினால் பள்ளிவாசலுக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கத்தியை எத்திட்டு வந்தா எப்படி இருக்கும் வருகிற வழியில் எனக்கு ஏதாவது பலம் கிடைத்தால் அதை அறுத்து சாப்பிடலாம் அல்லவா அதனால் நான் எப்பொழுதுமே கத்தியோடு தான் இருப்பேன் என்றால் தேவைக்கு பயன்படுத்துகிறோம் தேவையில்லாத நேரத்தில் ஒதுக்கி விடுகிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் பேஸ்புக்கை தேவைக்கு பயன்படுத்தி இருக்கிறதா தேவையில்லாமல் பயன்படுத்துகிறதா என்பதை நாம் ஆய்வு செய்யிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாலிலே பிப்ரவரி நாலிலே ஐந்து பேர்களால் உருவாக்கப்படுகிற கிரீஸ் போன்ற ஐந்து பேர்களால் உருவாக்கப்படுகிற இந்த பேஸ்புக் அமைப்பு இன்றைக்கு அது மக்களை அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் முதல் கொண்டு இல்லை இல்லை சிறுவர்கள் முதல் கொண்டு மூத்தா போகிற கிழவர்கள் வரை இது படுத்துகிற பாடு என்ன என்று புள்ளி விவரம் தெரிவிக்கிறது பதிமூன்று வயதிலிருந்து பதினேழு வயது வரை உள்ளவர்கள் ஏன்னா பேஸ்புக்ல அக்கௌண்ட் வைப்பதற்கு பதினாலு வயதை கடந்திருக்க வேண்டும் ஆனால் பதினாலு வயது என்று பொய் சொல்லி உள்ளே இணைபவர்கள் அது வேறு சமாச்சாரம் நாலாவது படிக்கிற பிள்ளைகளும் பையன்களும் உள்ளே இணைந்திருக்கிறார்கள் பதிமூன்று வயதிலிருந்து பதினேழு வயது வரை அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் இருபது சதவிகிதம் பேர் பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வயது வரை அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் இருபத்தாறு சதவிகிதம் மக்கள் இருபத்தாறு வயதிலிருந்து முப்பத்தி நாலு வயது வரை வாலிப வயதில அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் இருபத்தாறு சதவிகிதம் இருபத்தி ஆறு வயதிலிருந்து 34 26 சதவீதம் வைத்திருக்கிறார்கள் 35 வயது முதல் நாற்பத்தி நாலு வயது வரை அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் பதினைந்து சதவிகிதம் மக்கள் நாற்பத்தி இருந்து 54 நாலு வரை அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் எட்டு சதவிகிதம் ஐம்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தி நான்கு வயது வரை அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் ஐந்து சதவிகிதம் புள்ளி விகிதம் நமக்கு அறிவிக்கிறது அன்பிற்குரியவர்களே இதில் ஏற்படுகிற நன்மைகள் என்ன தீமைகள் என்ன ஏதோ ஒரு சில நன்மைகளையும் இதிலே பார்க்கலாம் காணாமல் போன ஆறு வயதிலே காணாமல் போன ஒரு சிறுவன் இருபத்தி ரெண்டு வயதானதற்கு பிறகு தன்னுடைய சிறிய வயது போட்டோவை பேஸ்புக்கில் இணைத்து தன்னுடைய பெற்றோர்களை பெற்றிருக்கிறார் என்னவோ உண்மைதான் இழந்த பெற்றோர்களை மீண்டும் அவன் பெற்றுக்கொண்டார் அதில் ஏற்படுகிற நன்மைகள் உண்டு இழந்து போன நண்பர்கள் பிரிந்து போன நண்பர்கள் தன்னோடு ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பிலே படித்த நண்பர்கள் தன்னுடைய திருமண செய்தியை பதிவு செய்வதற்காக தன்னுடைய நல்ல கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இதை விட சிறந்த சாதனம் ஒன்று இன்றைக்கு இல்லை என்பதும் உண்மைதான் பிசினஸுக்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது தன்னுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்காக தன்னுடைய நண்பர்கள் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை சொல்வதற்காக இந்த பேஸ்புக் முறைகள் நல்ல பல பயன்களை கொடுக்கிறது என்ற ரீதியிலே பார்க்கிற பொழுது பயன்தான் இன்னொரு பக்கம் ஃபேமிலியாக அமர்ந்து சேட் பண்ணக்கூடியவர்கள் வீடியோ சேட் என்பதும் இன்றைக்கு பேஸ்புக் எஃபிக்குள்ளே குள்ளே வந்துவிட்டது இங்கிருந்து கொண்டு ஒரு பைசா செலவில்லாமல் அமெரிக்காவோடு அமெரிக்காவில் இருக்கிற கனடாவில் இருக்கிற ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தன்னுடைய சொந்தங்களோடு ஃப்ரீயாகவே பேசிக் கொள்ளுகிற அமைப்பு இதில் இருக்கிறது என்பதை கவனித்து இது ஒரு வகையில் நன்மை கொடுக்கலாம் ஐடி துறை இதன் வழியே ஏராளமான நன்மைகளை இதுவரை அடைந்து வருகிறது நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிகளை இது உருவாக்கி கொடுக்கிறது நம்முடைய கேள்விகளுக்கு ஆழமான பதில்களை உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற வகையிலே இது பயனுள்ளதாக இருக்கலாம் ஜாப் தேடக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆயுதம் விப்ரோவில் வேலை வேண்டும் விப்ரோவிலே யார் வேலை செய்கிறார்களோ அவர்களோடு நட்பு கொண்டு உள்ளே நுழைவதற்கான வழி என்ன என்பதை பார்ப்பதற்கு வேறு கம்பெனிகளில் நுழைவதற்கான வழிகளை பார்ப்பதற்கு உள்ளே செல்வதற்கு இது ஒரு நல்ல ஆயுதம் அதே நேரத்தில் இதனுடைய இன்னொரு பகுதியை நாம் பார்க்கிறோம் இதன் வளர்ச்சி எவ்வளவு வேகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு இதனுடைய தாக்கமும் வேகமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டிலே நூறு மில்லியன் அக்கவுண்டர்களை கொண்ட இந்த பேஸ்புக் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரலிலே இருநூறு மில்லியன் அக்கவுண்டர்களை கொள்கிறது அதே ரெண்டாயிரத்தி ஒன்பது அக்டோபரிலே முன்னூறு மில்லியன்களாக மாறுகிறது ரெண்டாயிரத்தி பத்து பிப்ரவரியிலே நானூறு மில்லியன்களை கொண்ட Facebook அதே ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பரிலே ஐநூறு மில்லியன்களாக மாறுகிறது ரெண்டாயிரத்தி பத்தில ஜனவரி மாதம் அறுநூறு மில்லியனாக இருக்கிற இந்த பேஸ்புக் அக்கவுண்டர்கள் மே மாதத்திலே ரெண்டாயிரத்தி பத்தின் மே மாதத்திலே ஏழ்நூறாக மாறுகிறார்கள் ஏழ்நூறு மில்லியன் அக்கவுண்டர்களாக மாறுகிறார்கள் அதே செப்டம்பரிலே எட்நூறு மில்லியனாக மாறி இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றிலே இரண்டாயிரத்தி பதினொன்றிலே தொள்ளாயிரம் மில்லியன் அக்கவுண்டர்களை கொண்டு இன்றைக்கு அதையும் தாண்டி நிற்கிறார்கள் அதிலும் குறிப்பாக காலேஜிலே படிக்கிற தொண்ணூறு சதவிகிதம் பேர்கள் அதில் அக்கவுண்டர்கள் என்ற புள்ளி விவரத்தை இன்றைக்கு பத்திரிகைகள் தாக்கல் செய்கிறது அதோடு சேர்த்து சில செய்திகளையும் வெளியிடுகிறது இந்த பேஸ்புக்கால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன பாதகங்கள் என்ன என்பதை பார்த்து இஸ்லாத்தை எந்தெந்த வகையிலே இது சாதகமாக இருக்கிறது எந்தெந்த வகையிலே பாதகமாக இருக்கிறது என்பதையும் நாம் ஆய்வு செய்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே நீங்கள் எல்லாம் பத்திரிகையிலே படித்த சில செய்திகளை தகவல்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பத்திரிகைகளிலேயும் நெட்டிலேயும் வந்த சில தகவல்கள் அறுபத்தி இரண்டு வயது பெண்மணி அறுபத்தி ரெண்டு வயது பெண்மணி தன்னுடைய கணவனிடத்திலே கேட்கிறார் இன்னும் ஒரு சில நாட்களில் என்னுடைய வெட்டிங் டே வரப்போகிறது எனக்கு அழகான புடவை வேண்டும் கணவர் கேட்டானா ஒரு நல்ல கணவர் கேட்டாரே உனக்கு தான் அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சம்மா இப்ப என்ன வெட்டிங் டே கொண்டாடுகிறாய் இருக்கிற பொருளாதார வறட்சியின் காரணமாக வேண்டாம் உனக்கு புடவை வந்ததே கோபம் பொதுவாகவே பொம்பளைங்க புடவை வாங்கி கேட்டா கொடுத்துடணும் கொடுக்கலன்னு சொன்னா பல்வேறு வகையான வில்லங்கங்கள் எல்லாம் உள்ளே வரும் அந்த அம்மா கணவனிடத்திலே சபதம் ஏற்றுகிறாள் என்னுடைய வெட்டிங் டேக்கு எத்தனை புடவைகளை நான் சம்பாதிக்கிறேன் பார் தன்னுடைய பேஸ்புக் நண்பர்களுக்கு இருபத்தைந்து வயது போட்டோவை ஒட்டி எனக்கு இந்த நாள் வெட்டிங் டே நீங்கள் புடவை அனுப்ப வேண்டும் என்று சொல்ல திருமணம் முடித்த நாற்பத்தோரு பேர்கள் பட்டுப்புடவை அனுப்பி இருக்கிறார்கள் எல்லாமே திருமணம் முடித்த ஜொல்லர்கள் தான் பட்டுப்புடவை அனுப்பியிருக்கிறார்கள் நாற்பத்தோரு பேர் தன்னுடைய மனைவியை வைத்துக் கொண்டு பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவார்கள் மனைவி கிளிமாறு இருந்தாலும் குரங்கு மாதிரி என்று சொல்லுவார்கள் அதற்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் கணவனிடத்திலே காட்டினாலாம் நீ ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்க மறுத்தாய் நான் பார்த்தாயா இந்த நாளையில நாற்பத்தோரு பட்டுப்புடவை அத்தனையும் கட்டி கட்டி உடுத்தி எல்லா போட்டோக்களையும் ஒன்றாக இணைத்து தன்னுடைய அக்கவுண்டில் போட்டு மீண்டும் எல்லோருக்கும் அந்த புடவையை அனுப்புகிறாள் அனுப்பி தன்னுடைய பழைய போட்டோவை காட்டுறா இருபத்தைந்து வயது போட்டோவை போட்டு 41 பேர்கள் இப்படி வடிந்திருக்கிறீர்கள் ஆனால் எனக்கு உண்மை வயது அறுபத்தி ரெண்டு எப்படி இருக்கு அவனுக்கு மீண்டும் அந்த சேலைகளை எல்லாம் அனுப்பி சொன்னாலாம் உங்கள் மனைவியாரிடத்தில் நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவியிடத்திலே நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள் அன்பிற்குரியவர்களை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சமுதாயத்தில் இதை விட ஒரு சான்று வேண்டுமா நியூயார்க்கில் நடந்த செய்தி பத்திரிகைகளில் நீங்கள் பார்த்திருக்கலாம் ஃபேமிலியோடு சேர்த்து கணவன் தன்னுடைய பிள்ளை மனைவி மூன்று பேர்களும் சேர்ந்து அழகான ஒரு போட்டோ பேஸ்புக்கில் இணைக்க தனக்கென்று குறிப்பிட்ட அமைப்பிலே வைத்துக் கொள்ளாமல் பொதுவாக அனுப்ப இதை ஒரு நிறுவனம் எடுத்து கிராபிக்ஸ் மூலமாக அந்த பிள்ளையை அரைகுறை ஆடையோடு மாற்றி இவர்கள் ஷாப்பிங் செல்லுகிறார்கள் வெளியே ஒட்டப்பட்டிருக்கிறது கணவன் மனைவி அதோடு அரைகுறை ஆடை உள்ள தன்னுடைய மகள் இதை பார்த்த கணவன் கேட்கிறார் இது எப்படி வந்தது மனைவி அனுப்பி இருக்கிறாய் எல்லாம் உலகமே நம்மளை பார்க்கணும் என்று அனுப்பி இருக்கிறார் இதனால் மனமுறிவு ஏற்பட்டது இரண்டு பேர்களுக்கு மத்தியில் குடும்ப விஷயம் தெருவுக்கு வந்து விட்டது என்ற மனமுறிவை ஏற்படுத்தியதுதான் இந்த பேஸ்புக் இது ஒன்று ரெண்டு நிகழ்வுகள் அல்ல சமுதாயத்திலே ஏராளமான நிகழ்வுகளை சொல்ல முடியும் இன்றைக்கு இளைஞர்களும் அதிலும் குறிப்பாக காலேஜ் படிக்கிற பெண்மணிகள் அதிலேயே மூழ்கி போய் ஆகி மூழ்கி போய் நீங்கள் சமீபத்திலே பத்திரிகையில் படித்திருக்கலாம் உள்ள ரூம பூட்டிக்கிட்டு அந்த பெண்மணி பேஸ்புக்கிலேயே தன்னை அர்ப்பணிக்க திருடர்கள் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் திருடி சென்று கடைசியில வெளியே போன தாயார் உள்ள வந்தா ஒரு பொருளும் இல்ல இவங்க ரூம பூட்டிட்டு என்ன சேட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அன்பிற்குரியவர்களே வீட்டையே காலி செய்கிற களவு கொடுக்கிற அளவிற்கு இந்த பேஸ்புக் இந்த சமுதாயத்தை மாற்றி அமைத்திருக்கிறது டிவியின் தாக்கங்களை விட செல்போனின் தாக்கங்களை விட இன்றைக்கு இளைஞர்களை தாக்கும் வேளையிலே பேஸ்புக் தன்னுடைய பாதையை அழகாக அமைத்து செல்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொரு பக்கம் இந்த இளமை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சுஅபத்து மினல் ஜுனூன்னாங்க பைத்தியத்தில் ஒரு வகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் உண்மையாகத்தான் இருக்கும் ஏன்னா அந்த இளைஞன் ஏதாவது ஒரு சிந்தனையில இருப்பான் அவனுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும் சில இளைஞர்களை பார்த்தா இன்னைக்கு இந்த காலத்துல அது ஆம்பளையா பொம்பளையாண்டே தெரியல இவ்வளவு பெரிய முடிய வச்சு சடை போட்டுக்கான் முன்னாடி போய் பார்த்தா தான் சரி சரி பையன் தான் உன் பேர் என்னப்பா என் பேர் இருஷாது நல்லா இருக்கப்பா இருஷாது அன்புக்குரியவர்களை காதிலே கடுக்கா போட்ட இளைஞர்கள் உண்டு கையிலே வளையம் போட்ட இளைஞர்கள் உண்டு இப்ப இளைஞர்கள் எப்படி ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பார்கள் இன்றைக்கு இந்த பேஸ்புக் வந்ததற்கு பிறகு இந்த இளைஞர்கள் தங்களுடைய அதிகமான நேரங்களை அதில் செலுத்துகிற காரணத்தினால் நாமக்கல்லில திருமணம் எல்லாம் ஒரு இஸ்லாமிய சமூக சகோதரனுக்கு திருமணம் எல்லாம் பேசப்பட்டு எல்லாம் ஒரு பக்கம் பட்டுப்புடவை எடுப்பதற்காக இங்கே ஒரு பக்கம் பெண் வீட்டார் அலைமோதிக் கொண்டிருக்கிறார்கள் அற்புதமான திருமணம் நடக்கப் போகிறது என்று கல்யாண மண்டபத்திற்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவன் பேஸ்புக்கில் இன்னொரு பெண்ணை காதலித்துக் கொண்டிருக்கிறான் திருமணம் நாளைக்கு என்றால் இன்றைக்கு இரண்டு பேர்களும் ஓடி போனார்களே அந்த குடும்பம் என்ன பாடுபடும் என்பதை கொஞ்சமாவது இவர்கள் யோசித்தார்களா இந்த தாக்கத்திற்கு எது காரணம் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் பெண்ணை பெற்றவர்கள் அவர்கள் பட்ட பாடு அந்த பெண்ணை மீண்டும் திருமணம் முடிப்பதற்காக அவர்கள் பட வேண்டி இருக்கிற பாடு இதை எல்லாம் இந்த சமுதாயம் எண்ணி பார்த்திருக்கிறதா வசிக்கிறோம் இது மட்டுமல்ல நீங்கள் சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் பார்த்திருக்கலாம் இந்த பேஸ்புக்கில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் உள்ளே மூழ்கி எதை கொண்டு போய் அடிக்கிறதுன்னு தெரியாம சேட் பண்றதுன்னு தெரியாம நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் பாத்ரூம் போய் கொண்டிருக்கிறேன் நான் ட்ரெஸ் மாத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறேன் இப்படிங்கிறேன் அத்தனையும் அடிக்க இதையெல்லாம் நோட் பண்ணுவதற்காக ஒரு கூட்டம் தயாராக இருந்து கொண்டுதான் இருக்கிறது எந்தெந்த பிள்ளைகளை எப்படி வலையில் விட தான் இருப்பான்ல ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது இந்த பெண்மணி இருக்கிற பொழுது அந்த பெண்மணி சேட் பண்றா என்னுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு வெளியே சென்றிருக்கிறார்கள் நான் நான் தனிமையில் இருக்கிறேன் நான் இப்பொழுது சாப்பிட போகிறேன் என்றெல்லாம் வரிசை அடிக்க நேரா ஒரு நாலு பேர் வீட்டுக்கு வந்துட்டான் காலிங் பெல்லை அழுத்துகிறான் இப்பையும் சேட் பண்றா காலிங் பில் அடிக்கிறது திறந்து விட்டு வருகிறேன் என்று அடித்து விட்டு போன காலிங் பெல் அடிக்கிறது போய் திறக்கிறார் வீட்டில் இருக்கிற எல்லாம் சூறையாடப்படுகிறது அவளின் கற்பும் சேர்த்து சூறையாடப்படுகிறது கடைசியில் கொலை செய்யப்பட்டு கொலையாளியாக வீட்டில் கிடந்தாள் அவள் சேட் பண்ணிய அந்த வார்த்தைகளை பார்த்து அதற்கு பிறகுதான் காவல்துறையினர்கள் கண்டுபிடித்தார்கள் குற்றவாளியை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த அளவிற்கு இழிநிலையை ஏற்படுத்துகிற இந்த பேஸ்புக்கில் நமக்கு அக்கௌண்ட் தேவையா யோசிக்கிறோம் இன்னொரு பக்கம் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஆண்களும் பெண்களும் குறிப்பாக இளைஞர்கள் மூழ்கி போயிருக்கிறார்கள் என்றால் ஒரு இடத்துல பேஸ்புக்கிலேயே பதினைந்து வயது பெண்மணி இன்றைக்கு பெண்மணிகளுக்கு காதல் வர்றதெல்லாம் ஒரு காலம் இருந்தது அதெல்லாம் பதினெட்டு வயசு இருபது வயசுக்கு மேல எல்லாம் இப்ப எல்லாம் அப்படி இல்ல பத்துலயே ஆரம்பிச்சிருக்கு பதினைந்து வயது பெண்மணி சேட் பண்ணி காதல் கொள்கிறார் இதை கண்டிக்கிறார் கணவர் எப்படி கண்டிக்கிறார் இந்த சாட்டிங்காக உனக்கு லேப்டாப் இருந்தால் தானே இத்தனை பிரச்சனை என்று லேப்டாப்பை அந்த பெண்மணியினுடைய தன் பிள்ளையினுடைய கண் முன்னே துப்பாக்கியால் சுட்டு லேப்டாப்பை உடைக்கிறாள் அன்றைக்கு அவள் பைத்தியமாக மாறுகிறாள் மனநோய் மாறி இன்றைக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாளே இந்த அளவிற்கு பைத்தியமாக மாற்றுகிற ஒரு சமுதாயத்தை நல்ல சிந்தனை உள்ள பெண்களையும் ஆண்களையும் பைத்தியமாக மாற்றுகிற வேலையை இன்றைக்கு பேஸ்புக் நிதானமாக செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு செய்தியையும் நீங்கள் பார்த்திருக்கலாம் பேஸ்புக்கில் காதல் வலை இன்னைக்கு கண்டவன்லாம் காதல் பண்றான் ஒரு கால் விளங்காத பெண்மணி சமீபத்தில் வந்த தகவல்கள் கால் விளங்காத பெண்மணி அழகான போட்டோ ஒண்ணு தூக்கி போட்டு இன்னொரு சேட் பண்ணி கொண்டே இருக்கிறார் இந்த காசு பறிக்கிற சமாச்சாரம் பொதுவாகவே செல்போனுக்கு காசு அனுப்புற நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க நம்ம ஆளுகள்ல பார்த்தா பொம்பளைய தூக்கி செல்போனை வச்சுக்கிட்டு பார்த்தா பேசிக்கிட்டு இங்க இருந்து ஏறினா சேலம் வரைக்கும் பேசிக்கிட்டு காதுல இருந்து செல்போன் எடுக்கிறதே இல்லை எவன் ரீசார்ஜ் பண்ணுவாங்க அப்ப பண்ணுவானா அப்படி பண்ணினால் இருக்க முடியுமா அன்பிற்குரியவர்களே காசு அனுப்புவதற்கின்றே ஒரு கூட்டம் சமுதாயத்தில் இருக்கிறது இந்த மாதிரி சேட் பண்ணி காசை பிடுங்கிக் கொண்டே இருக்கிறாள் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி செய்றேன் இப்படி செய்றேன் என்று ஆனா இவளுக்கு காலே இல்ல ஆனா மூளை நிறைய இருக்கு அன்புக்குரியவர்களே ஏமாந்து போனவர்கள் இந்த ஆண்கள் தான் என்பதை நிரூபிக்கிறாள் சேட் பண்ணி சேட் பண்ணி மூன்று லட்சத்திற்கு மேல் கறக்கிறாள் மூன்று லட்சத்திற்கு மேல் கறக்கிறாள் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ற மாதிரி தெரியல காவல்துறை இடத்துல ரிப்போர்ட் கொடுத்து கடைசியில கண்டுபிடிக்கப்பட்டால் கால் தெரியாத ஒரு ஆள் கால் இல்லாத ஒரு பெண்மணி அவள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஆம்பளைகள் எல்லாம் ஒரு மாதிரியான பார்ட்டிகள் தான் என்று முடிவு செய்து ஆண்களிடத்திலே கறக்கிற வேலையை இன்றைக்கு பேஸ்புக் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது நாம் உணர்ந்தோம்னா இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கிறோம் சமூகத்திலே நடக்கிற சில நிகழ்வுகளை பாருங்கள் பல கொலைகளுக்கு அது காரணமாக அமைகிறது தகப்பனாருக்கு தெரிந்து வேண்டாம் பேஸ்புக்கினுடைய அக்கவுண்ட் எல்லாம் வேண்டாம் நீ அதிலேயே உன்னுடைய நேரத்தை மூழ்கடிக்காதே என்றெல்லாம் தகப்பனார் சொல்லுகிற பொழுது அதையெல்லாம் கேட்பதற்கு தயாராக இல்லாமல் மூழ்கி போன அந்த பெண்மணி கடைசியில் தகப்பனார் கூடாது என்று வற்புறுத்து அவர் வீட்டுக்கு வருகிற பொழுது எதிர்பார்த்து கொண்டிருந்து வீட்டுக்கு வந்து தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கலட்டி கிச்சனுக்கு செல்லுகிற பொழுது பின் தலையிலே சுட்டுக்கொலை செய்திருக்கிறாள் தகப்பனை தனக்கு இடைஞ்சலாக இருக்கிறான் பேஸ்புக்கிலே நண்பர்களோடு சேர்ந்து பரிமாறிக்கொள்வதற்கு இவன் இடைஞ்சலாக இருக்கிறான் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சுட்டுத் தள்ளுகிற சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அன்புக்குரியவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நம்முடைய பிள்ளைகளின் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியமும் கடப்பாடும் இருக்கிறது இன்னொரு பக்கம் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் படிக்கிற இளைஞர்கள் செய்யற வேலை இளைஞர்கள் என்று சொல்வதை விட இளைய பெண்கள் ஒரு பையனை ரெண்டு புள்ள காதலிக்கும் இது நிறைய இன்னைக்கு நிறைய இடத்துல நான் ஒரு பத்திரிகையில படித்தேன் ஒரு பையனை பத்து பேர் லவ் பண்ற காதல் எல்லாம் இன்றைக்கு நடக்கிறது டெய்லி டேட்டிங் முறைகள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அந்த காலம் ஒருவரை ஒருவர் காதலித்த காலம் எல்லாம் இன்றைக்கு ஒரு நாளைக்கு தான் காதல் அவருக்கு ஒரு பைக் இருக்குன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பேக் இருக்கணும் போதும் அன்புக்குரியவர்களே இதுதான் இன்றைய சூழல் எண்ணி பார்க்கிறோம் இரண்டு பேர்கள் சேர்ந்து ஒருவனை காதலித்து இரண்டு பேர்களுக்கும் தெரிகிறது ஒருவனுக்கு வயது இருபத்தி மூணு ஒருவனுக்கு இருபத்தி ஒன்று ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினார்களாம் சேட் பண்ணுகிறார்கள் ரெண்டு பேரும் கார் ரேஸ் வைத்து பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் திருமணம் முடிக்கலாம் என்று கார் ரேஸ் நடத்தி வேகமாக சென்று விபத்தில் ஒருவர் இறக்கிறார் இன்னொருவர் திருமணம் முடிக்கிறார் இந்த அவலத்தை ஏற்படுத்தியது இந்த பேஸ்புக் தானே திண்டுக்கலிலே இப்பொழுது சமீபத்திலே நடந்திருக்கிறது முப்பத்தைந்து வயது பெண்மணி பேஸ்புக்கின் மூலமாக ஜெர்மனியை சார்ந்த ஒருவனை கொண்டு வந்து இங்கே எடுத்துட்டு வந்தா கொண்டு வந்து நம்முடைய இஸ்லாமிய பெண்மணி பேர் சொல்ல நான் ஆசைப்படவில்லை ஜமாத்துக்கு வந்தாச்சு நாங்க ரெண்டு பேரும் பேஸ்புக்ல லவ் பண்ணோம் பேஸ்புக்ல லவ் பண்ணி பள்ளிவாச ஜமாத் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பள்ளிவாச ஜமாத் எல்லாம் வெளிநாட்டுக்காரருக்கு கல்யாணம் பண்ணாது நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க முடியாது நீங்களே செல்லுங்கள் என்று சொல்ல அவனுக்கு வரும் வயது அறுபதுக்கு மேல் இருக்கிறது இவனுக்கு முப்பத்தைந்து வயது இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த கன்றாவது நிலைகளை எல்லாம் நாம் பார்க்க நேர்விடுவது எதனால் இந்த பேஸ்புக்கின் மூலமாகத்தான் என்பதை எண்ணி பார்க்கிறோம் இதுக்கும் குரானுக்கும் அதீசுக்கும் என்ன தொடர்பு அன்பிற்குரியவர்களே பல்வேறு வகையில் குரானுக்கும் ஹதீஸுக்கும் இது எதிராக காட்சி தருகிறது அதில் ஒரு பத்து வகை சான்றுகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் முதலாவதாக தற்கொலையை தூண்டுகிறது ஃபேஸ்புக் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தினத்தந்தியில வந்த செய்தி தகப்பனார் திட்டினார் என்ற காரணத்தினால் தற்கொலை செய்து கொண்டார் காத்திலும் நப்சுக்கு மார்க்கம் என்ன சொல்கிறது தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு தொலை தொழுகை நடத்தக்கூடாது அவன் நரகவாசி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தன்னை அழித்துக் கொள்கிறாளோ உயிரை கொடுப்பவனும் ரப்புல் ஆலமீன் உயிரை எடுப்பவனும் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதற்கும் அதிகாரம் இல்லை எடுப்பதற்கும் அதிகாரம் இல்லை காத்தில் நப்சாக ஒருவரை தற்கொலை செய்து கொள்ளுகிற அளவிற்கு தூண்டிய இந்த Facebook குறித்து மார்க்கம் இடத்தில் கேட்டால் அது வேண்டாம் என்று சொல்லும் ஏன்னா உயிரினுடைய மரியாதை குர்ஆனுக்கு நன்றாக தெரியும் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றாக தெரியும் அல்லாஹ் சொல்கிறான் நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி என்னுடைய ரூஹால் உன்னை படைத்திருக்கிறேன் அப்பா என் ரூஹால் படைத்திருக்கிறேன் நீ எப்படி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று ரப்புல் ஆலமீன் கேட்டுக் கொண்டிருக்கிறான் அந்த பிள்ளையை பெற்று உருவாக்கிய பெற்றோர்கள் என்ன பாடுபடுவார்கள் பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் யார் தற்கொலை செய்து கொள்கிறார்களோ நாளை மறுமை நாளையிலே எந்த விதத்தில் செய்து கொண்டார்களோ அதை போன்று அல்லாஹ் நாளை மறுமையில் பழிவாங்குவான் ஒருவன் கத்தியால் குத்திக் கொண்டு இறந்தால் நாளை மறுமையிலே குத்தி குத்தி இறப்பான் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் குத்துவான் மலையிலிருந்து குதிக்கிறானா மீண்டும் அதை செய்வான் விஷம் குடிக்கிறானா மீண்டும் அதை செய்வான் தூக்கில் போடுகிறானா மீண்டும் அதை செய்வான் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தற்கொலையை தூண்டுகிற Facebook ஒரு ஆபத்தான தற்கொலை சூழ்ச்சிக்கு காரணமாக அமைகிறது இரண்டாவது ஷரீஅத்தை தகர்க்கிறது மார்க்கம் வெக்கத்துக்கு கொடுக்கிற அளவு முக்கியத்துவம் உலகத்தில் எதுக்கும் கொடுக்கவில்லை இங்க ஹதீசுகளை பார்க்கலாம் புகாரி முஸ்லிம் திருமதி அபுதாவூத் இப்னு மாஜா எல்லா நூல்களிலும் பதிவான வரலாறு அல் ஈமானு சபஅத்து வ சப அல் ஈமானு சுஅபத்து வ சபஊன ஜுஸ்ஆ ஈமான் என்பது 70 கிளைகளை கொண்டது என்று சொல்லிவிட்டு கடைசியில் பெருமானார் தனியாக சொல்லுவார்கள் அல் ஹயாஉ சுஅபத்தும் மினல் ஈமான் வெக்கம் என்பது ஈமானில் ஒரு கிளை என்று வெட்கத்தை குறித்து பெருமானார் தனியாக பேசுகிறார்கள் இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் இன்னும் அழகாக பேசுகிறார்கள் அல் ஈமானு வல் ஹயாஉ குரனாஉ ஜமீஆ ஈமானும் வெட்கமும் ரெண்டு கொம்பு போல மாட்டுக்கு ரெண்டு கொம்பு போல ஈமானும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது ஒருவன் முக்மினா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு அளவுகோலாக பெருமானா செல்லல்லாக அழிவு செல்லும் என்றவர்கள் ஹயாவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் யாருக்கு வெக்கம் இருக்கிறதோ அவருக்கு ஈமான் இருக்கிறது யாருக்கு ஈமான் இருக்கிறதோ அவருக்கு வெக்கம் இருக்கிறது பேஸ்புக்கில் பார்க்கக்கூடாத ஒரு ஆணை ஆணை ஒரு பெண் பார்க்கக்கூடாது ஒரு பெண்ணை ஆண் பார்க்கக்கூடாது ஆனால் ஒரு பெண் எல்லா ஆண்களோடும் தொடர்பு ஒரு ஆண் எல்லா பெண்களோடும் தொடர்பு பிறகு எங்கே ஹயா எங்கே வெக்கம் இருக்கிறது வெக்கம் இல்லை என்றால் ஈமான் இல்லை என்று பெருமானார் சொன்னார்கள் ஈமானையே இழக்க வைக்கிற வேலையை செய்கிறார் சாபாக்களின் வரலாறுகளை நீங்கள் கொஞ்சம் புரட்டுங்கள் முஸ்லிம் சார் ரொம்ப அழகான ஆண் இவர்களை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்மணி முயற்சி செய்து முஸ்லிம் இப்னு எனக்கு ஒரு மசாலா நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர்களின் வீட்டுக்கு சென்று மசாலா கேட்கும் முகமாக பக்கத்தில் அமர்ந்து புர்காவை கிளட்டி நானும் ஒரு வாலிப பெண் நீங்களும் ஒரு வாலிப என் தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் உங்கள் தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் தனிமையில் ரெண்டு பேரும் இருக்கிற பொழுது மூன்றாவது சைத்தால் இருந்து எல்லா வேலைகளையும் செய்கிற பொழுது முஸ்லிமினுடைய இப்னு ஹயா வெக்கம் இருந்தது அது அவர்களை காத்தது அழு ஆரம்பி ஆரம்பித்து விடுகிறார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் இந்த பெண்ணுக்கே வெக்கமாகி விட்டது ஏன் தேம்பி தேம்பி அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது என்னை படைத்த ரப்பல் ஆலமீன் எனக்கு வெக்கத்தை கொடுத்திருக்கிறான் இரண்டு பேர்களும் ஒன்று சேர்வதை அறாமாக்கி இருக்கிறான் எழுந்து வெளியே சென்று விடு என்று சொல்லி அனுப்புகிறார்களே அன்புக்குரியவர்களே அன்று இரவு முஸ்லிம் முனியசார் வெளியல்லாஹு தாலான் என்பவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சலாத்தை கனவிலே பார்க்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காட்சி சென்று சொன்னார்களாம் நான் ஒரு நபி நான் ஒரு நபி நான் ஒரு நபி அதனால் நான் பாதுகாக்கப்பட்டேன் ஆனால் சராசரி மனிதராக இருந்து கொண்டு ஒரு அழகான பெண் உனக்கு முன்னால் இருக்கிற பொழுது அல்லாஹுவின் பயத்தை கொண்டும் வெக்கத்தை கொண்டும் நீ பாதுகாப்பு பெற்றாய் அல்லாஹ் உனக்கு அருள் வாய்ப்பானாக என்று சொல்லிவிட்டு மறைந்தார்களே அன்புக்குரியவர்களே அந்த இறைநேசர்களின் ஈமானை கொண்டுதானே நாமும் வருகிறோம் நமக்கு அந்த ஹயா இருக்கிறதா வெக்கம் இருந்தால் பேஸ்புக்கின் தொடர்பு இருக்காது வெக்கம் இல்லாதவர்களுக்கு அதன் தொடர்பு நீடிக்கும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி தால அலை அவர்களுடைய காலத்தில ஒரு பெண்மணி அழகான பெண்மணிக்கு ஒரு மமதை பொதுவாகவே அழகில்லாத பொம்பளைகளா இருந்தாலும் கூட அப்படியே கண்ணாடிக்கு முன்னாடி போய் அதை ஒரு சீவு சீவி அதுக்கு கண்ணுக்கு மைய அது இது இந்த லிப்டிக் வாங்கி கொடுத்தே காஸ்மெட்டிக் சாதனங்கள் வாங்கி கொடுத்தே ஓண்டியா போன நிறைய ஆம்பளைங்க உண்டு சமுதாயத்துல அதையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அழகு ஆனால் ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாவுடைய காலத்திலே ஒரு அழகான பெண்மணி ஆணவ போக்கிலே கணவனை பார்த்து சொல்லுவாள் அரபுலகத்திலே என்னை போன்று அழகு கொண்டவள் யாராவது இருக்கிறாளா என் அழகை பார்த்தால் எல்லோரும் மயங்கி விடுவார்கள் அப்ப கணவர் சொன்னாலா இவருடைய இந்த பெண்ணுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் இருக்கிறார் ஜுனைதுல் பகதாதி இருக்கிறார் அவரிடத்தில் உன்னுடைய பாட்சை எல்லாம் பழிக்காது நான் அவரை மடக்கி காட்டுகிறேன் என்று கணவரிடத்திலே சபதம் செய்து கொண்டு செல்லுகிறார் புர்காவோடு சென்ற அந்த பெண்மணி இவர்கள் பார்க்கிற அமைப்பில தன்னுடைய ஆடையை தன்னுடைய முக ஆடையை கலட்டுகிற பொழுது அந்த பெண்ணின் அழகு இவர்களின் கண்ணுக்கு படுகிற பொழுது அல்லாஹ் என்ற ஒரு சப்தம் கேட்கிறது பயங்கரமான சப்தத்தை ஜுனைதுல் பகதாதி எழுப்புகிற பொழுது இந்த பெண்ணின் மனம் மாறுகிறார் ரபுல் ஆலமீனே இந்த பெண்ணினுடைய அழகிலிருந்து என்னை காப்பாற்று அல்லது இந்த பெண்ணுக்கு அழகை போக்கிவிடு எண்ணம் மாறுகிறது இந்த பெண்மணிக்கு மீண்டும் வீட்டுக்கு வருகிறாள் பரிசுத்தமாக வந்தால் ஆணவம் அடங்கியது என்ற வரலாற்றை பார்க்கிறோமே இறைநேசர்கள் அன்றைக்கு பெண்களுக்கு வெக்கத்தை போதித்தார்கள் இன்றைக்கு அருகும் இல்லை சமுதாயத்தில் வெக்கம் குறைந்து கொண்டே வருகிறது மர்சதி அபி மர்சதில் கனவி சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் பார்த்தா முன்னால் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தவர்கள் பெருமானாரோடு கரம் சேர்த்ததற்கு பிறகு அப்படியே மாறினார்களே அனாக் என்ற ஒரு விபச்சாரியோடு தொடர்பு கொண்டவர்கள் மர்சதி அபி மர்சதி கனவி இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த பெண்மணி பார்க்கிறார் மர்சத் என்கிற பொழுது அல்லாஹும் ரசூலும் அராமாக்கி விட்டார்கள் என்னை பார்க்காதே பேசாதே என்றார்கள் என்னை பார்க்காதே பேசாதே இனிமேல் ஹராம் என்று சொல்லி ஒதுங்கினார்களே நாம் முக்மீனாக பிறந்திருக்கிறோமே என்றைக்காவது நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி ஒதுங்கி இருக்கிறோமா இல்லை ஒரு அழகான பெண் இருந்தா அவ எங்க இருக்கிறா என்ன இருக்கா ஒன்னு சேட் பண்ண ஆரம்பிச்சார் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லுகிறார்கள் ஐந்து பேர்களை குறித்து பெருமானார் பேசுகிறார்கள் அல்லாஹ் உலகத்திலேயே அவர்களுக்கு உயர்வை கொடுத்தான் ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண்களிலிருந்து பாதுகாப்பை பெற்றார்கள் பெண் தேடி வருகிற பொழுது ஒரு அரசி தேடி வருகிற பொழுது மாதல்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று தனியாக ஒதுங்கினார் குகையிலே மூன்று பேர்கள் மாட்டுகிறார்கள் அதிலே ஒருவர் துவா செய்கிறார் யா அல்லாஹ் அழகான பெண்ணும் நானும் ஒன்றாக சேருகிற பொழுது அல்லாஹுவை பயந்து கொள் என்று அந்த பெண் சொன்னார் அதனால் நான் எழுந்து வந்துவிட்டேன் விட்டேன் இறைவனின் பயமும் வெக்கமும் என்னை காத்தது என்று சொல்லுகிற பொழுது குகை அகன்றது வரலாறு சொல்லுகிறது மூசா இஸ்லாத்தினுடைய காலத்தில் ஒருவர் இருக்கிறார் மழையே இல்லாத காலம் பஞ்சமான காலம் ஒரு வாலிபன் தன்னுடைய தாயை பிடித்து தன்னுடைய தாயை பிடித்து எங்க அம்மாவின் பொருட்டால் மழை வேண்டும் காரணம் என் தாய் பரிசுத்தமானவள் என் தாய் பரிசுத்தமானவள் அந்நிய ஆணை பார்த்ததில்லை அந்நிய ஆணின் மீது மோகம் கொண்டதில்லை தேவையில்லாத கற்பனைகளை உள்ளத்தில் வளர்த்ததில்லை என் தாயின் பொருட்டால் மழை அல்லா மழையை கொடுத்தான் இன்றைக்கு அப்படி நிகழ்வுகள் நடக்கிறதா எதிர்வரும் நம்முடைய பிள்ளைகளின் நிலை என்ன அத்தையிபூன் அலி தையிபாத்தி வத்தையிபாத்தலி தையிபூன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் நல்லவர்களுக்கு நல்ல ஜோடியை கொடுப்போம் நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்ணையும் நல்ல பெண்களுக்கு நல்ல ஆணையும் எதிர்வரும் காலத்திலே நல்ல பெண்ணும் நல்ல ஆணும் இல்லாமலே போய்விடுமோ என்று என்ன தூண்டுகிறது அரசின் நிழலிலே ஏழு பேர்கள் இருப்பார்கள் அதில் ஒருவர் ஒரு அழகான பெண் வருகிற பொழுது இன்னி அகாஃபுல்லா அழகான ஆணின்னு சொல்லல பெருமானார் அந்திம காலத்திலே பெண்களின் சூழ்ச்சி அதிகமாக இருக்கும் என்பதற்காக ஒரு பெண் வந்து கெடுப்பதற்கு முயற்சிப்பார் அப்பொழுது இந்த ஆண் சொல்லுவான் இன்னி அகாஃபுல்லா நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்குவான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே இந்த காலம் அந்த காலமாக அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே இரண்டாவதாக மார்க்கம் ஷரீஅத்தை தகர்க்கிறது இந்த Facebook ஹயாவை குலைக்கிறது மகரம் ரயில் மகரம் என்றெல்லாம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் அழித்துக் கொண்டிருக்கிற Facebook வேண்டாம் என்று மார்க்கம் பணிக்கிறது மூன்றாவதாக உடல் நலத்தை காப்பது இஸ்லாத்தில் ஃபர்லு அலைஹி வஸல்லம் துஆக்களிலேயே சிறந்த துஆ எது தெரியுமா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்கிற பொழுது ஒவ்வொரு சஹாபி ஒரு துஆவை சொல்றாங்க இந்த துஆ சிறந்தது இந்த துஆ சிறந்தது அலைஹி வஸல்லம் துஆக்களிலேயே சிறந்த துஆ அல்லாஹ்விடத்திலே சுகத்தை கேட்பது என்றார்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆகிரா யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலும் சுகத்தை கொடுப்பாயாக மறுமையிலும் சுகத்தை கொடுப்பாயாக சுகம்தான் இறைவனுக்கு பிடித்த நியமத் நியமத்தானி மஅபூனுன் ஃபீஹிமா கசீர் கசீரும் மினன்னார் பெருமானார் சொல்கிறார்கள் ரெண்டு நியமத்துக்கள் இது குறித்து மக்கள் பொதுவோக்காக இருக்கிறார்கள் ஒன்று சுகம் இன்னொன்று ஃபரா ஓய்வு என்றார்கள் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும் ஆசியத்தை பெற வேண்டிய சுகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே அன்புக்குரியவர்களே இந்த பேஸ்புக்கால் ஏற்படுகிற ஆபத்துக்களில் ஒன்று உடல் நிலத்தை அது போக்குகிறது வைட்டமின் டி இதனால் குறைகிறது தனி அறையிலே உட்கார்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டே இருக்கிற காரணத்தினால் பொதுவாகவே நம்மால் இந்த தனி அறையில உட்கார்ந்து டிவி பார்க்கிறது இந்த கம்ப்யூட்டர் பார்க்கிறது இதுல ஒரு தனி சுகம் தனி அறையில உட்கார்ந்து அதுலயும் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் சாப்பிட்டே பழக்கப்பட்ட ஆளுகள்ல அப்படியே ஒரு முறுக்கு பாக்கெட்டை வாங்கி வச்சுக்க வேண்டியது அல்லது ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சுட்டு அது கொசு கொசு கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கு ஒரு கொசு பத்தி எல்லாம் ஏத்தி வச்சு லைட் எல்லாம் அணைச்சு உட்காந்து அப்படியே அடிச்சிட்டு இருப்பார் சேட் பண்ணுவார் ஒரு நாள் அப்படியே அடிச்சாக்கா முறுக்கு கசக்குது என்னடா முறுக்கு கசக்குதுன்னு பார்த்தா கொசு பத்தி எடுத்து கருத்துக்கிட்டே இருக்கான் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த அளவிற்கு சுகம் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது விட்டமின் டி குறைவால் நிறைய விளைவுகள் அதில் ஒன்று தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்களே அன்புக்குரியவர்களே இந்த கோளாறையும் இந்த பேஸ்புக் ஏற்படுத்துகிறது நான்காவதாக உறவுகளுக்குள்ளே விரிசலை ஏற்படுத்துகிறது மார்க்கம் உறவை பேணுவது பரல் என்று சொல்கிறது உறவை பேணுவது பரல் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற பொழுது அழகாக சொல்லுவான் உங்களுடைய உறவை பேணிக் கொள்ளுங்கள் திருமணத்தின் பொழுது மூன்று ஆயத்துக்கள் ஓதப்படும் மூன்றிலேயுமே அல்லாஹ் தக்வாவோடு இணைத்து உறவுகளை பேணுங்கள் என்கிறார் சில துறாகம் உறவுகளை பேணுவது என்ன வேலைக்கு போயிட்டு வந்தோம்னு பேஸ்புக்ல உட்காந்துறானே பிறகு எங்க வாப்பாட்ட பேசுறது உம்மாட்ட பேசுறது மனைவிட்ட பேசுறது இந்த பேச்செல்லாம் நீங்கி போய் பேஸ்புக்கில் எவனோடோ அல்லது இவன் எவனோடோ எவனோடோ பேசிக்கொண்டிருக்கிற சூழல் உறவுகளை விரிவுபடுத்துகிறது விரிசலாக்குகிறது மார்க்கம் இதையும் வன்மையாக கண்டிக்கிறது உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் ஒட்டி வாழுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி அப்சா நாயகியை பார்த்து பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அப்சா உன்னுடைய உறவை பேணிக்கொள் அப்சா சொன்னதற்கு பிறகு அப்சா நாயகி பெருமானார் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கிற சம்பளங்கள் ஒரு வருஷத்திற்கு கொடுக்க பொருளாதாரத்தை தன்னுடைய சிறிய தன்னுடைய சிறிய தந்தையினுடைய மகனாக இருக்கிற அலி அல்லாவுக்கு கொடுத்து விடுவார்களாம் அப்படியே கொடுத்து விடுவார்கள் ஏன் பெருமானார் உறவை பேணச் சொன்னார்கள் அதனால் என்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து நான் உறவை பேணுகிறேன் என்று சொன்னார்களே அந்த உறவை பேணுகிற முறை இன்றைக்கு குறைந்து போய் கல் நெஞ்சம் பிடித்த பிள்ளைகளாக இன்றைக்கு மாறிப்போய் இருக்கிறார்கள் ஏற்கனவே குழந்தை பெறதுலயே இன்றைக்கு ரொம்ப கம்மியாக்கிட்டாங்க சமுதாயம் ரெண்டு பிள்ளைனா இருந்தது இப்போ ஒன்னொன்னா மாறுது இன்னொரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி சித்தப்பாண்டா யாருன்னு கேட்பான் சித்தப்பான் ஒரு வானத்தில் இருந்தார்கள் ஏன்னா ஒற்றை தலைமுறையா போயிருவாங்கல்ல ஒரு பிள்ளை இருந்தாவே போதும் ஒரு பிள்ளை இருந்தாவே போதும் என்ற சூழல் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிற பொழுது இன்னொரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி அத்தாவுக்கு அண்ணன் நம்பியே இல்லைன்னா சித்தப்பாவே இல்லை சித்தப்பா என்று ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் மிருகம் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது மன இறுக்கத்தையும் மன நெருக்கடியும் கொடுக்கிற வேலையை இந்த பேஸ்புக் சாதுரியமாக செய்து வருகிறது ஐந்தாவதாக மார்க்கம் அழகாக சொல்லுகிறது கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது கணவன் மனைவி உறவு எவ்வளவு நீங்காத உறவு எவ்வளவு வலுவான ஆழமான உறவு அந்த உறவிலே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது சமீபத்தில் நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் பார்த்திருக்கலாம் கணவனுக்கு பேஸ்புக் தொடர்பு இருக்கிறது மனைவிக்கும் மனைவியும் அக்கவுண்டராக இருக்கிறார் மனைவி என்ன யார் யார்கிட்ட பேசுறாங்கிறத கணவன் பார்க்கிறான் என்ன சில கணவன்மார்களுக்கு இப்படி ஒரு குறுக்கு புத்தி இருக்கும் அவ யார் யார்கிட்ட பேசுறா யார் யார்கிட்ட பாக்குறா என்று அப்படியே ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார் கணவன் ரொம்ப நோட்டமிடுகிறான் என்று தெரிந்து கொண்டு தனக்கென்று ஒரு பிரைவசியை ஏற்படுத்தி கணவனே பார்க்க முடியாத அளவுக்கு சேவ் பண்ணிடுறான் விஷயங்களை எல்லாம் சேட் பண்றதெல்லாம் ரகசியமாக நடக்கிறது கணவன் நம்மை விட்டு வேறு மனைவி நம்மை விட்டுவிட்டு வேறு யாராரோடு தொடர்போடு இருக்கிறாள் என்று மனைவியின் மீது வருகிற சந்தேகம் விரிவடைகிறது சந்தேகம் வலுத்து வெளுத்து கடைசியில் விவாகரத்தில் போய் முடிகிறது முடிந்திருக்கிறதே இதற்கு என்ன காரணம் பேஸ்புக் தானே காரணம் நல்ல உறவை சந்தேகப்பட வைத்து கெடுத்த பாதகம் இந்த பேஸ்புக்கால் தான் நிகழ்ந்திருக்கிறது இது ஒரு குடும்பத்தில் அல்ல நிறைய குடும்பத்தில் இதை போன்ற சந்தேக அமைப்புகள் உருவாக்கி கணவன் மனைவி பேஸ்புக் இல்லாத காலத்திலேயே பெரிய பிரச்சனையா இருக்கும் இனி பேஸ்புக் வந்ததற்கு பிறகு எப்படி இருக்கும் ஒரு வீட்டில் வெட்டிங் டே நடக்கிறது கணவனார் கொண்டு போய் மனைவிக்கு பிடித்த எல்லாத்தையும் வாங்கி போது மனைவி சொன்னாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இன்னைக்கு கேளுங்க நான் கொடுக்குறேன் என்ன நினைக்கிறீங்களோ அம்மா அந்த பியூரோக்குள்ள இருக்கிற லாக்கர் இருக்குல உன்னோட லாக்கர் அத ஒரே ஒரு நாள் பார்க்கணும் இருபத்தஞ்சு வருஷமா பார்த்தது இல்லையா ஒரே ஒரு நாள் பார்க்கணும் நீ அந்த லாக்கரை மட்டும் திறந்து காட்டு என்று சொல்ல இவ்வளவுதானே என்று திறந்து காட்ட பார்த்தா பத்தாயிரம் டாலர் இருக்கிறது ரெண்டு முட்டை இருக்கு என்னமோ லாக்கருக்குள்ள பத்தாயிரம் மதிப்புள்ள டாலர் இருக்கிறது ரெண்டு முட்டை இருக்கிறது சொன்னா இந்த முட்டையினுடைய காரணம் வேற ஒண்ணும் இல்ல உங்களுக்கு எப்ப எல்லாம் உங்களை எதிர்த்து பேசுறனோ உங்களுக்கு மாற்றமா செய்யறனோ அப்ப எல்லாம் நான் முட்டை வாங்கி வச்சிருவேன் கடவுளுக்கு ஒரே சந்தோஷம் வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு தடவை தான் என்னை எழுத்து பேசியிருக்க பரவாயில்ல அவசரப்படாதீங்க பன்னெண்டு முட்டை சேர்ந்த உடனே அதை ஒரு டாலருக்கு வித்து அப்படியே பத்தாயிரம் சேர்த்து வச்சிருக்கேன் நான் அப்படியே பத்தாயிரம் சேர்த்து வச்சிருக்கேன் அன்பிற்குரியவர்களே கணவன் மனைவி உறவு இப்படி செல்லுகிற பொழுது பேஸ்புக்கின் மூலமாக எவ்வளவு மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது கணவன் மனைவி உறவை உடைக்கிற இந்த பேஸ்புக் இஸ்லாமிய பார்வையில் குற்றவாளியாக இருக்கிறது ஆறாவது இந்த பேஸ்புக்கால் ஏற்படுகிற விளைவை மார்க்கம் சொல்லுகிற பொழுது சொல்கிறது ஜினாவுக்கான விபச்சாரத்திற்கான முதல் படி விபச்சாரத்திற்கான முதல் படி ஐநாணி ஜினாஹுமா அந்நவர் பெருமானார் சொன்னார்கள் ரெண்டு கண்கள் அதனுடைய ஜினா அந்நவர் பார்வைதான் ஒரு பெண்ணை ஒரு ஆண் விபச்சாரம் செய்வதற்கும் ஒரு ஆண் ஒரு ஆணை ஒரு பெண் தொடர்பு கொள்வதற்கும் அடிப்படை பார்வைதான் அஸ்ஸஹமு சிஹாம் இப்லீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த பார்வை இருக்கிறதே இது இப்லீஸினுடைய விஷம் தோய்ந்த அம்பு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்பை தான் இன்றைக்கு சமுதாயம் பேஸ்புக்கின் வழியாக செலுத்திக் கொண்டிருக்கிறது விபச்சாரத்திற்கான அஸ்திவாரம் இதனால் கெட்டு போன இஸ்லாமிய பெண் பிள்ளைகளும் இஸ்லாமிய ஆண்களும் பட்டியலில் அடங்காத அளவிற்கு இருக்கிறார்கள் என்றால் அது மிக இல்லை ஒரு ஆணுக்கு பதினாறு வயசு இல்ல இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம காலத்துல எல்லாம் ஒண்ணுமே தெரியாது தான் என்னன்னு தெரியாது கடைசியில மாப்பிள்ளை தோழன் ஒருத்தனை கல்யாணம் பண்ண போட்டு ஏதாவது சொல்லி கொடுப்பா என்று சொல்ல அவன் ஏதாவது ஒன்று சொன்னா அதெல்லாம் சொல்லாத எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இப்ப கல்யாணம் பண்றவன் கேட்டா உனக்கு என்னென்ன சொல்லி தரணும் உனக்கு என்னென்ன வேணும் சொல்லு நான் சொல்லி தர்றேன் என்கிற நிலைக்கு மாட்டி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த பேஸ்புக் தானே யோசித்து பார்க்கிறோம் அடுத்ததாக மார்க்கம் சொல்லுகிறது ஒருவன் ஏழாவதாக இன்னொருவருக்கு தீங்களிக்க கூடாது என்று சொல்லுகிறது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு தீங்களிக்க மாட்டான் ஆனால் இன்றைக்கு பேஸ்புக்கின் மூலமாக ஏராளமான கெடுதிகள் வைரஸை பரத்துகிற செயலை கூட சில பேர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் ஏராளமான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் இதற்கும் காரணம் இந்த பேஸ்புக் தான் எட்டாவதாக கசலானியர் சோம்பேறித்தனத்தை ஆரோக்கியமான இளைஞனுக்கு சோம்பலை உருவாக்குவது பேஸ்புக் நல்ல வேலை செய்யறவன் அதுல போய் உட்கார வச்சுட்டா அடுத்தது வேலைக்கெல்லாம் போக மாட்டான் அப்படியே அதுலயே உட்கார்ந்து அங்க பாக்க இங்க பாக்க அப்படி போக இப்படி போக சேட் பண்ணு இதிலேயே வாழ்க்கையை கழிக்கிற நிறைய இளைஞர்களை சமூகத்தில் பார்க்கிறோம் சோம்பேறு இளைஞர்கள் சைத்தானுக்கும் சோம்பலுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு ஒளிவசலம் வஸல்லம் இன்னல்லாஹு கசலம் என்று சுபான் நான் இளைஞர்களிடத்திலே சோம்பலைத்தான் கோபப்படுகிறேன் என்றார்கள் வாழ்க்கையில் ஒரு முறை கூட போய் சொல்லாதே குமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோம்பேறித்தனத்தை உருவாக்குகிற இந்த ஃபேஸ்புக் இருக்கிறதே இது மார்க்க ரீதியில் மிகப்பெரிய அநீதியாக இருக்கிறது ஒன்பதாவதாக மார்க்கம் சொல்லுகிறது இன்றைக்கு சைக்கோ கில்லர்கள் பேஸ்புக்கை வைத்து நிறைய கொலைகளை நடத்துகிறார்கள் ஆய்வறிக்கை சொல்கிறது சைக்கோ கில்லர்கள் சில பேர்களுக்கு குழந்தைகளா கொள்ளணும்னு ஆசை இருக்கு ஒரு டாக்டர் கொண்டார் சமீப காலத்தில் கிட்னி எடுத்து விற்பதற்காக சைக்கோ கில்லர்களுக்கு பெரிய ஆயுதமாக அமைந்திருப்பதே இந்த பேஸ்புக் தான் இதை பார்த்து அட்ரஸை பார்த்து அவர்கள் இருக்கிற அமைப்புகளை பார்த்து அழகாக தன்னுடைய காரியங்களை கச்சிதமாக முடித்துக் கொள்கிறார்கள் இதற்கும் காரணம் இதுதான் என்று சொல்லிவிட்டு கடைசியாக நாம் பார்க்கிறோம் மதம் மாற்றம் இஸ்லாமியர்களில் நிறைய பேர்களை மதம் மாற வைத்திருக்கிறது இந்த Facebook சமீபத்தில் ஒரு பெண்மணி அழகான பேர் ஜமீலா ஜமீலாண்டாவே அழகானவள் என்ற அர்த்தம் இந்த அழகான பெண்மணியை ரேவதியாக மாற்றி இருக்கிறது நீங்க எல்லாம் பத்திரிகையில படிச்சிருக்கலாம் என்னென்ன பேஸ்புக் காதல் பேஸ்புக் காதல் கோயிலுக்கு இழுத்துச் சென்று அவனை மதம் மாற வைத்து திருமணமும் அரங்கேறுகிறது திருமணமும் அரங்கேறுகிறது இந்த அவளை செயலுக்கு காரணமாக இவனை மதம் மாற வைத்ததற்கு காரணமாக இருப்பது எது இந்த பெண்ணை மதம் மாற வைத்ததற்கு காரணம் எது என்றால் இந்த Facebook தான் இந்த அவலமான Facebook நமக்கு தேவையா பயனும் இருக்கிறது இடையூறும் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் மதுவை குறித்து சொல்லுகிற பொழுது இஸ்முகுமா அக்பரு மின் நஃபஹுமா பயனை விட இடையூறு அதிகமாக மதுவில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதே நிலைதான் பயனை விட பன்மடங்கு அதிகமான இடையூறு பேஸ்புக்கில் இருப்பதால் அது விஷயத்தில் இளைஞர்களும் இளைய பெண்மணிகளும் குடும்பத்தில் இருக்கிற சிறுவர்களும் சிறார்களும் பெரியவர்களும் அக்கறை எடுக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தீய செயல்களில் இருந்து நம் சமுதாயத்தை காப்பாற்றி அருள்வானாக வாகுரு தவா அனில் ஹம்துல் இல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்றைய மசாயில் இஸ்திஹாரா தொழுகை சம்பந்தமாக சிலர் கேட்டிருக்கிறார்கள் ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் இவருக்கு தரத்துதான் இருக்கு நம்ம பிள்ளை கல்யாணம் இவரோட முடிச்சு வைக்கலாம் ரெண்டு மாப்பிள்ள வர்றாங்க யாரோட கல்யாணம் முடிச்சு வைக்கிறது இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் சில நேரத்தில் ஏழு நாட்கள் தனியாக தொழுகை மக்ருகான நேரத்தில் தொழுக கூடாது மற்ற நேரங்களிலே தொழுது விடத்திலே துவா செய்ய வேண்டும் இஸ்திஹாராவுக்கு என்றே ஒரு துவா இருக்கிறது அல்லது எந்த துவா வேண்டாலும் செய்யலாம் யா என்னுடைய பிள்ளைக்கு சாலிகான மாப்பிள்ளையாக இருந்தால் சேர்த்து வைப்பாயாக என்று துவா செய்தால் உள்ளத்திலே கயிறாக இருந்தால் அல்லாஹ் போடுவான் இல்லை என்றால் அது சம்பந்தமான எந்த எண்ணத்தையும் அல்லாஹ் போட மாட்டான் ஆட்டம் டிராவல முடிஞ்சுன்னா கூடாதுன்னு அர்த்தம் செய்யலாம் செய்யலாம் என்ற உள்ளுணர்வு ஏற்படுகிறது என்று சொன்னார் அதை அல்லாஹ் கயிறை நாடி இருக்கிறான் என்று செய்வதற்கு பெயர்தான் இஸ்திகாரம் இன்னொரு மசாலா கேட்டிருக்கிறார்கள் ஒருத்தர் பதினாலு ஆயத்துக்களையும் சஜிதாவுடைய ஆயத்தை மொத்தமா ஓதிட்டு போயிட்டே இருக்கிறார் குரான் ஓதி எல்லாம் முடிச்சிட்டாரு இப்ப அவர் எப்படி செய்தா செய்யறது பதினாலு சஜிதாவையும் செய்தாக வேண்டும் ஒரு சஜிதா செஞ்சா போதுமா பதினாலையும் நியத் பண்ணிக்கிட்டு ஒரு சஜிதா செஞ்சா போதுமான போதாது பதினாலு சஜிதாவையும் செய்ய வேண்டும் பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டார் இது சஜிதாவுடைய ஆயத்து என்று தெரிந்தால் அவரும் சஜிதா செய்தாக வேண்டும் இது மார்க்கத்தினுடைய சட்டம் அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹுரு தாவானின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم